திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு ஏகம்பம் திருச்சிற்றம்பலம் பாயோமால்வேடை மேலொருபகனே பாவை தன்னுரு மேலொருபகனே தூயவானவர் வேதத்வனியே சோதிமாலேரி வேதத்வனியே ஆயுனன் பொருள் நொன்பொருளாதியே ஆல நீழல் அரும் அரும்பொருளாதியே காயவின்மதன் பட்டது கம்பமே கண்ணுதர் பரமர்கிடங்கம்பமே சடையணிந்ததும் வெண்டலை மாலையே தம்முடம்பிலும் வெண்தலை மாலையே படையிலங்கையே சூலமதென்பதே பரந்திலங்க செங்கையேர் சூலமதென்பதே புடைபரப்பன போத கணங்களே போற்றி செய்ப்பன பூத கணங்களே கடைகள் தோறு இறப்பது மீச்சையே கம்பமேவி இருப்பது மீச்சையே வெள்ளரு கொடு தும்பை மேலை சியே வேறு முன் சேல மேலே செய்ய அள்ளி நீரது புசுபதகமே ஆனமசுணமோ சுபதகமே புள்ளியாடை உடுப்பது கதுமே போனபூழி உடுப்பதோமே ತುಮೆ ಕಳ್ಳೋಲ காஞ்சி மாநகர் கம்பமிருபதே மூற்றலாமை அணிந்த முதல்வரே மூரியாமை அணிந்த முதல்வரே பற்றி வாழற வாட்டும் பரீசரே பாலுனை யோகந்தாட்டும் பரேசரே வற்றலோடு கலம்பலி தேர்வதே வானினோடு கலம்பலி தேர்வதே கற்றில மனோ கம்பமிருப்பதே காஞ்சி கம்பமிருபதே வேடனாகி விசையர் வேலை நஞ்சம் இசையர் ஆடும் பாம்பரை யார்த்த துடையதே அஞ்சு பூதமோ ஆர்த்த துடையதே கோடுவான்மதே கண்ணீழகிதே குற்றமின்மதி கண்ணீழகிதே காடுவாழ்பதியாவது மும்மதே கம்பமபதி யாவது மும்பதே இரும்பு கை கொடி கங்கழல் கையதே இமயமாமகள் தங்கழல் கையதே அரும்பு மொய்த மலர்புரை தாங்கியே ஆழியாந்தன் மலர்புரை தாங்கியே பெரும் பகல் நட மாடுதல் செய்தோமே பேதை மார்மனம் வாடுதல் செய்துமே கரும்பு மொய் மொய்தேழு கம்பமிருபதே காஞ்சி மாநகர் கம்பமிருபதே முதிரமங்கை தவன் செய்த காலமே முன்பு மங்கை தவம் செய்த காலமே எதிர்களோடகில் சந்தமுருட்டியே வேழமோடகில் சந்தமுருட்டியே அதிரவாறு வரதழுவத்தோடே ஆனையாடு வரதழுவத்தோடே கதிர்கொள் பூன்மூலை கம்பமிருப்பதே காஞ்சி மாநகர் கம்பமிருப்பதே பண்டரக்கெடுத்த பலத்தையே பாய்ந்தரக்க எடுத்த பலத்தையே கொண்டரக்கிய துங்கால் விரலையே கோளரக்கியதும் கால் வீரலையே உண்டுழன்றது முண்ட தலையிலே உடோபதி கீழ உண்ட தலையிலே கண்ட நஞ்சோ அடக்கின கம்பமே கடவுள் நீயிடம் கொண்டது கம்பமே தூணியான சுடர்பிடு சோதியே சுத்தமான சுடர்பிடு ஜோதியே பேணியோடு பிரப பரவையே பித்தனான பிரம்ம பரவையே சேணினோடு கீழுழி திரிந்துமே சித்தமோடு கீழுழி திரிந்துமே காண நின்றனர் உற்றது கம்பமே கடவுள் நீயிடம் ஒற்றது கம்பமே ஓருடம்பினை ஈருருவாகவே உன் போரூட்டிர மீருருவாகவே ஆறுமேதற்கரிது பெரிதுமே ஆற்றவேதற்கரிது பெரிதுமே தேரரும் மறி யாது திகைப்பரே சித்தமும் மறியாது திகைப்பரே கார்நீர தமணர் குரு கம்பமே கடவுள் நீடம் கொண்டது கம்பமே கந்தமர் பொழில் சூழ்த்தரு கம்பமே காதல் செய்பவர் தீர்த்திட கம்பமே புந்தி செய்து விரும்பி புகலியே பூசுரன் தன் விரும்பி புகழியே அந்தமில் போரோ பொருளாயின கொண்டுமே அண்ணலின் போரோளாயின கொண்டுமே பந்த நின்னியல் படிய பத்துமே படவல்லவர் ஆகின பத்துமே சுவாமி ஏகாம்பரநாதர் அம்பாள் காமாட்சி அம்மை திருச்சிற்றம்பலம்